கடந்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான புயல் காற்று பல மாவட்டங்களை எந்த அளவுக்கு புரட்டி போட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த நிகழ்வுகளை ஒரு சராசரி பார்வையிலே பார்க்கக்கூடியவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் மாத்திரமல்ல முஸ்லிம்களாகி நாமம் அப்படித்தான் இருக்கிறோம் இதுவெல்லாம் ஏதோ இயற்கையாக நடக்கக்கூடிய பேரிடர்கள் என்று ஊடகங்கள் சொல்கிறது மற்றவர்கள் சொல்வார்கள் முஸ்லிம்களுடைய பார்வையும் அதே அளவில் தான் இருக்கிறது இவைகளை எல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று திருக்குறான் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த காற்றை பற்றி அல்லாஹ் திருமறையில எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான் நாம் முன்பொரு தலைப்பில மழையை பற்றி பேசினோம் இந்த காற்றை பற்றி அல்லாஹ் திருமறையில என்னென்ன சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் எப்படியெல்லாம் இந்த காற்றை அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் அல்லாஹ் திருமறையில் இருபத்தி ஒன்பது இடங்களில் இந்த காற்று என்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லியிருக்கிறான் இருபத்தி ஒன்பது இடங்கள் அதுல இந்த காற்றின் மீது அல்லாஹ் நான்கு இடங்களில் சத்தியம் செய்கிறான் திருக்குறானிலே அல்லாஹ் பல படைப்புகள் மீது சத்தியம் செய்திருக்கிறான் அவனுடைய படைப்புகள் அவன் சத்தியம் செய்ய அனுமதி இருக்கிறது ஆனால் நாம் படைப்புகள் மீது சத்தியம் செய்யக்கூடாது அது தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மீது மட்டும்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறானே அவனுக்கு அனுமதி இருக்கு அவன் அவனுடைய படைப்பின் மீது அவன் சத்தியம் செய்கிறான் எந்த படைப்பின் மீது அவன் சத்தியம் செய்கிறானோ அதில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை நமக்கு காண்பிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் நீங்கள் பார்த்தீர்களே நான் திருக்குறானிலே அல்லாஹ் காற்றின் மீது சத்தியம் செய்கிற அந்த வசனங்கள் மிக அழுத்தமான வசனங்கள் அதை ஓதி பாருங்கள் இந்த ஆயத்துகள்ல அல்லாஹ் காட்டி மீது சத்தியம் செய்யலாம் ஒன் முர்சலாத்தி ஒருபன் நன்மைகளை கொண்டு அனுப்பப்படுகின்ற காற்றின் மீது சத்தியமாக அஸ்மன் கடும் புயல் காற்றை கொண்டு அனுப்பப்படுகின்ற காற்றின் மீது சத்தியமாக ஒன்னா ஷராத்தி நஷ்ரன் மேகங்களை பல்வேறு பகுதிகளுக்கும் திருப்பி விடுகின்ற காற்றின் மீது சத்தியமாக அல்லாஹ் காற்றின் மீது சத்தியம் செய்யறான் இன்னொரு இடத்துல ஒசாரியாத்தி தருவன் ஃபல்ஹாமிலாத்தி விக்ரன் ஃபல்ஜாரியாத்தி யுஸ்ரன் ஃபல்முகஸ்ஸிமாத்தி அம்ரா காற்றின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலாம் ஒசாரியாத்தி தருவன் பொழுதியை கொண்டு வீசுகின்ற அந்த காற்றின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்வதை யோசிச்சு பாருங்க காற்று எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் அந்த காற்று வீசியது அந்த பகுதி மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அந்த காற்று எப்படி இருந்தது என்று ரெண்டு மணி நேரம் வீசிய காற்று பல்லாயிர கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடிகளை நாசப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் எப்படி அழிச்சான் ஏழு இரவு எட்டு பகல் ஏழு இரவு எட்டு பகல் பிரீஹின் சரசரின் சொல்கிற அந்த வார்த்தையை காற்று வீசும்போது பாருங்க என்ன சத்தம் சர் சர் இறைந்து வீசுகிற நல்லா சொல்றான் இப்படிதான் ஆது கூட்டத்தாரை அழித்தோம் சஹரஹ அலைஹிம் சஹரஹ அலைஹிம் ஐயா ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ச்சியாக ஒரு காற்று வீசியது கடைசியில் அவங்க எப்படி சாஞ்சு போனாங்க அஜாது காவியா வேரோடு சாய்ந்து கிடக்கின்ற ஈச்ச மரத்தை போல் பேரித்த மரத்தை போல சாய்ந்து கிடந்தார்கள் இந்த ஆயத்து எப்படி அப்படிங்கிறத அந்த பகுதி மக்கள் அதனாம் இருக்கிற நம்முடைய ஒரு மாணவர் ஒரு சகோதரர் சொன்னாரு இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை நாங்கள் அப்படிதான் பார்த்தோம் ஏன்னா எத்தனையோ தென்னை மரங்கள் வீழ்ந்து கிடக்கிற காட்சி வேரோடு சாய்ந்து கிடக்கிற காட்சி அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா வேரோடு சாய்ந்த மரங்களை போல மனிதர்கள் சரிந்து கிடந்தார்கள் இந்த காற்றும் அப்படிதான் இன்னும் ஒரு மணி நேரம் அடிச்சிருந்தா மனிதர்களும் பறந்திருப்பார்கள் இன்னும் ஒரு மணி நேரம் அடிச்சிருந்துன்னு சொன்னான் அதனால அருமையானவர்களே இதை நீங்க வந்து எப்படி பார்க்கக்கூடாது மற்ற சமுதாயத்தை போல ஒரு சராசரியான ஒரு இயற்கை நிகழ்வு அல்ல அல்லாஹ் இந்த காற்று அத்தாட்சி இது அல்லாஹுடைய ஆயத்துகளில் ஒன்று குரான்ல எத்தனை வசனங்கள் இருக்கிறது அல்லா இந்த காற்றை திருப்பி விடுவதில் அறிவுள்ள மக்களுக்கு படிப்பனை இருக்குதுன்னு சொல்றான் நீங்க அறிவுள்ள மக்களாக இருந்தால் இந்த காற்றை அது கஜா புயலோ என்ன புயலோ அதை படிப்பினையோட பார்ப்பீங்க படிப்பினையோடு பார்க்கலன்னா குரானுடைய பார்வையில நம்ம எல்லாரும் முட்டார் அல்லாஹ் சொல்றான் அறிவுடைய மக்களுக்கு இந்த காற்றிலே பல அக்காட்சிகள் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படியானா நாம எப்படி சகோதரர்கள் இது ஒரு சாதாரண விஷயமா ஏதோ நடந்து விட்டதுன்னு எப்படி பார்க்க முடியும் எவ்வளவு அக்காட்சி குரான்ல அல்லாஹ் இந்த காற்றை பத்தி எல்லாம் சொல்றான் எவ்வளவு இந்த காற்றை பத்தி எல்லாம் வர்ணிக்கிறான்னு தெரியுமா காற்றை செய்தி என்று அல்லா ஒரு இடத்துல சொல்லுவான் இன்னொரு இடத்துல காற்றை நாசகரமான காற்று அர்ரீஹுல் அகீம் நான் ஓதி ஆயத்தில் எல்லாம் சொல்லுவான் ஆது கூட்டத்தார் மீது அர்சல்னா அலைஹிம் அர்ரீஹல் அகீம் நாசகரமான காற்றை அனுப்பினோம் அந்த காற்று மா ததருமின் செய்யின் எந்த பொருளின் மீது அந்த காற்று பட்டாலும் இல்லா ஜலத்துகர் ரமீம் அந்த பொருளை தூள் தூளா தூசி ஆக்கிடுச்சுங்கிறான் பாருங்க போய் காற்று வீசி இடத்துல பாருங்க இந்த ஆயத்துக்களுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும் குரானுடைய அற்புதம் புரியும் அந்த காற்று எந்த பொருளின் மீது பட்டதோ அத்தனை பொருள்களையும் இல்லாத ஜலத்து கர்ரமி தூசி ஆக்கிட்டேன்னு சொல்றான் தூள் தூளாக ஆக்கிட்டேன்னு எல்லாம் சொல்றான் அருமையானவர்களை யோசிக்க வேண்டிய படிப்பினை புரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த தண்டனைகள் இந்த அல்லாவுடைய ஆய அற்புதங்கள் இதையெல்லாம் பார்த்து நாம் திருந்துறதில்லை ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் காற்று வீசும் போது என்னென்ன சொல்லி தந்தார்கள் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் காற்று வீசினால் அவர்கள் இப்படி துவா செய்வாங்க அல்லாஹம்மா இந்த காற்றை அருள்மலையை கொண்டு வருகிற காற்றாக ஆக்கு லா அகீமன் நாசகரமான காற்றாக ஆக்கி விடாதே இதெல்லாம் நம்ம சொல்லும் போது மக்கள் எவ்வளவு அலட்சியமா எடுக்கிறாங்க ஏதோ அஜித்குமார்கள் ஒரு துவா சொல்லி தர்றாங்க பெருமானார் பயப்படுவாங்க காற்று வீசினார் எங்கே என் சமுதாயத்தின் அறிவு இந்த காற்றில் இருக்கிறதோ என்று அல்லாவுடைய தூதர் இருக்கும் போது வேதனை வராது குரான்ல அல்லாஹ் உறுதியா சொல்றான் நபியை நீங்கள் இருக்கும் போது வேதனை வராது என்று ஆனா அந்த நபி பயப்படுவாங்க காற்று வீசினால் நம்ம பயந்துருக்கிறோமா காற்று வீசுகிற போது காற்று வீசி டிவி வெடிக்கிற வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருப்போம் கடுமையான புயல் காற்று வீசி நம்முடைய செல்போன்கள் பறக்கிற வரைக்கும் பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனா நபியுடைய முகம் மாறிடும் ஆயிஷா ரதியல்லா சொல்றாங்க காற்று வீசினா அல்லாவுடைய சூதருடைய முகத்துல கலக்கம் தெரியும் அவங்க கேட்டாங்க யார சொல்லலாம் மக்கள் எல்லாம் காட்டு வீசினால் மகிழ்ச்சியாக இருக்கிற போது நீங்க ஏன் கலக்கம் அடைகிறீங்க சொல்வார்கள் எங்க இந்த காற்றில் என் சமூகத்தில் வேதனை இருக்கிறதோ என்று பயப்படுகிறேன் துவா செய்தார்கள் அல்லாஹம்மா யாரா இந்த காற்றை அருளாக ஆக்கு நான் அக்கீமன் நாசகரமானதாக ஆக்கி விடாது இனிமே இந்த துவாவுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் இன்னும் புரியலன்னா இந்த கஜா புயல் தாக்கிய இடங்களை போய் பார்த்துட்டு வாங்க புரியும் அல்லாவுடைய தூதர் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறையும் கருணையும் கொண்டு வந்திருந்தால் இந்த துவா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க இதற்கு முன்னாலே நான் சொல்லி தந்திருக்கிறேன் காற்று வீசுகிற போது அல்லாவுடைய தூதர் இப்படி ஓதுவாங்க அல்லாஹ் இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர சீஹா ஃபீஹா வ ஹைர இந்த காற்றின் அளவு அதுல வைத்திருக்கிற நலவு அது எந்தெந்த நன்மைகளை கொண்டு அனுப்பப்படுகிறதோ அந்த நலவை நான் கேட்கிறேன் ஓ அவுதுபிக்க மின் ஷர்ரிஹா ஒ ஷர்ரிமா ஃபீஹா ஒ ஷர்ரிமா இந்த காற்றினுடைய தீங்கு அதுல இருக்கக்கூடிய அத்தனை தீங்கில் இருந்தும் அது எந்த தீங்கை கொண்டு அனுப்பப்படுகிறதோ அதிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் புதுக்கோட்டையிலிருந்து என்னுடைய ஒரு ஆலிம் சகோதரர் வந்திருந்தார் இங்கே ஒரு விருந்துக்காக அவர் சொன்னாரு அந்த வியாழக்கிழமை சென்ற வியாழக்கிழமை இரவில் இந்த காற்று வீச ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப தருணங்களில் கூட நம்மவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை விடுங்க நம்மவர்கள் வாலிபர்கள் கேள்வி பேசிட்டு தான் இருந்தாங்க விளையாட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க இப்படிதான் சொன்னாங்க அது இதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை அது நடக்குமோ நடக்காதோ அது வேறு விஷயம் காற்று வீச தூங்குகிற அந்த நேரத்துல கூட ரசூல் செல்லா அலிஸ்லாம கற்றுத்தந்த துவாக்கள் இதையெல்லாம் மறந்து வேடிக்கையிலும் விளையாட்டிலும் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த காற்று பயங்கரமாக தீவிரமடைய ஆரம்பித்தது அருமையானவர்களே இனியாவது இந்த காற்று மேகங்கள் மழை இதையெல்லாம் இயற்கையாக காவிரிகள் மாதிரி பார்க்கக்கூடாது இப்ப நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நமக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கிறது ஒரு முஸ்லீம் இவர்கள் எல்லாம் அல்லாவுடைய அற்புதமாக பார்க்க வேண்டும் இதை கொண்டு அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம் அல்லாஹ் இதை கொண்டு அருளும் செய்யலாம் அதைத்தான் ஹதீஸிலே சொன்னார்கள் காற்று அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வீசுகிறது சில நேரங்களில் அது அருளை கொண்டு வரலாம் அதான் சில நேரங்களிலே வேதனை கொண்டு கூட வரலாம் அருமையானவர்களே சில நேரங்களில் அல்லா சில பாவிகளை மௌத்தாக்குறதுக்கு கூட காற்று அனுப்புவான் சில பாவிகளை மரணிப்ப மௌத்தாக்குறதுக்கு அதில் ஜாபிரதி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பெருமனார் செல்லா அலிசன் அவர்களோடு ஒரு பயணத்திலிருந்து நாங்கள் திரும்பி கொண்டிருந்தோம் மதீனாவை நாங்கள் நெருங்கு நெருங்குகிற நேரத்தில் கடுமையான காற்று வீசியது இப்ப நபிசல்லா அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் இந்த காற்று ஏன் வீசுகிறது தெரியுமா மதீனாவில் உள்ள ஒரு முனாஃபிக்குடைய மரணத்திற்காக வீசுகிறதுன்னு சொன்னாங்க நாங்கள் மதீனா சென்ற போது ஒரு பெரிய முனாஃபிக்கு ஒருவன் இறந்து விட்டிருந்தான் ஒரு பெரிய முனாஃபிக் ஒருவன் இறந்து போயிருந்தான் சொன்னார்கள் ஒரு முனாஃபிக்குடைய மரணத்திற்காக இந்த காற்று வீசுகிறதுன்னு சொன்னாங்க சில பேரை அழிப்பதற்கு கூட அல்லா காற்றை அனுப்புகிறான்னு சொன்னாங்க தபு போரில் ரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் மாலை நேரத்தில் சகாபாக்கள் சொன்னாங்க இன்று இரவு கடுமையான புயல் காற்று வீசும் யாரும் உங்களுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வர வேண்டாம் உங்களுடைய ஒட்டகங்களை எல்லாம் நன்கு கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இரவு கடுமையான ஒரு காற்று வீசும் அது எதிரிகளுக்காக நல்ல அனுப்புகிற காற்று நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அதே போல அன்று இரவு சகாபாக்கள் சொல்றாங்க மிக கடுமையானது ஒரு காற்று வீசியது ஒரே ஒரு மனிதர் மட்டும் பெருமானாருடைய கட்டளையை மீறி தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா அவரை அந்த காற்றானது பக்கத்தில் இருக்கிற தை என்கிற ஒரு மலை தூக்கி அந்த மலையின் மீது அவரை வீசிவிட்டது இறந்து போனார் பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்களுடைய அந்த கட்டளையை மீறினாரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் சில பேர் அப்படியும் இருப்பாங்க என்ன சொன்னாலும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி வெளியே வந்தாரு வந்த அடுத்த நொடி அந்த காற்று அவரை தூக்கி எறிந்தது தைங்கிற மலையின் மீது விழுந்து இறந்தார் அருமையானவர்களே இப்படி காட்டு பலரை அழிப்பதற்காக கூட அல்லாஹ் அனுப்புகிறான் என்பதை பார்க்கிறோம் திரு குரான்ல அல்லாஹ் காற்றை பற்றி பல வகையான காற்று அல்லாஹ் சொல்றான் இன்றைக்கு விஞ்ஞானம் திகைத்து நிற்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காற்றை குறித்து குரான் எப்படி வர்ணித்திருக்கிறதோ காற்று எத்தனை வகைகள் என்று குரான் கூறுகிறதோ இதை பார்த்து இன்னைக்கு விஞ்ஞானம் அதிர்ந்து போய் இருக்கிறது இதை பார்த்து எத்தனைய விஞ்ஞானிகள் முஸ்லீமாயும் இருக்கிறாங்க இதை இயற்கையா பார்க்கிறவங்க யாரும் முஸ்லீம் ஆக மாட்டான் ஆனா ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போது குரான்ல இப்படி எல்லாம் இருக்கிறதா இது ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிற காற்று அந்த காற்று அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் ரீஹன் சாக்கினோன் என்று ஒரு வகை எல்லாம் சொல்றான் வீசாமல் அப்படியே அடங்கி நிற்கிற காற்று காற்று வீசாம இருந்தா மனிதர்களுக்கு அதுவும் ஆபத்து எல்லா திருமுறையில சொல்லுவான் ومن آياته الجوار في البحر كالأعلام அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் அவனுடைய கட்டளைப்படிதான் கடலில் கப்பல் செல்கிறது பிறகு அல்லாஹ் சொல்வான் அவன் நாடினான் இந்த காற்றை வீசாமல் ஆக்கி விடுவான் காற்று வீசல் என்று சொன்னா இந்த கப்பல்கள் அப்படியே நடுக்கடல நின்று போயிடும் சொல்றான் காற்று வீசல காற்று கொண்டுதான் கப்பல் போகுது காற்று அல்லாஹ் வீசாமல் நிறுத்திட்டான்னு சொன்னா இந்த கப்பல்கள் எல்லாம் நடுக்கடலில் நின்றுவிடும் இதுல மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்ன சகூர் இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குதுன்னு சொல்லி காபுல் அஹ்பார் என்று ஒரு பெரிய அறிஞர் அவங்க யூத மதத்தில் இருந்து முஸ்லிமானவர்கள் அந்த காபுல் அஹ்பார் சொல்றாங்க மூன்று நாள் காற்று வீசாமல் நின்று விட்டால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அத்தனை பொருள்களும் நாற்றம் எடுத்து விடும் ஒரு மூன்று நாள் காற்று வீசாம ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லா பொருளும் நாசம் ஆயிடும் அப்ப இந்த காற்றானது அது ரகமத்தாகவும் இருக்கும் இந்த காற்றானது அது தண்டனையாகவும் இருக்கும் அருமையானவர்களே காற்றை பற்றி பெருமானார் செலவு அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஜுந்தும் இல்ல இந்த காற்று இருக்கிறதே அல்லாவுடைய படைகளில் ஒன்று அல்லாவுடைய படைனா என்ன அல்லாஹ் மனிதர்களை அழிப்பதற்கு பாவிகளை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு படையை வச்சிருக்கிறான் அந்த படையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது அல்லாஹுடைய படைகளை உமது இறைவனை தவிர யாரும் அறிய முடியாது அந்த படைகள்ல ஒன்றுதான் இந்த காற்றும் ஒன்று அல்லாஹ் நபிமார்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்த வரலாறும் குரான்ல இருக்குது ஒலி சுலைமான சுலைமான் அலஹி அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அந்த காற்றின் வேகம் எப்படி இருந்துச்சு இப்போ காற்றினுடைய வேகத்தையும் அளக்கிறாங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வீசிச்சு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசிச்சுன்னு சொல்லி குரான் சொல்லுகிறது சுலைமான் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தினான் அந்த காற்றின் வேகம் குறித்து அல்லாஹ் சொல்லுவான் ஷஹருன் ஷஹருன் அதனுடைய காலை பயணம் ஒரு மாத தொலைவு ஒரவாஹுஹா ஷஹருன் மாலை பயணம் ஒரு மாத தொலைவு காலையில புறட்டாங்கன்னு சொன்னா ஒரு மாதம் பயணம் செய்யறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுமோ மாலைக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க மாலையில புறப்பட்டாங்கன்னு சொன்னா மறுநாள் காலையில ஒரு மாத தொலை தூரத்தை கடந்துருவாங்க குரான் காற்றினுடைய வேகத்தை சொல்லுது இப்ப நல்லவர்களுக்கு அது அல்லா ரஹமத்தா கொடுத்திருந்தான் இதே காற்றை கொண்டு அல்லாஹ் பல கூட்டத்தாரை அழித்தும் இருக்கிறான் ஆறு கூட்டத்தாரை அல்லாஹ் இந்த காற்றை கொண்டு தான் அழித்தான் ஏழு இரவு எட்டு பாறுகளை கொண்டு பெருமானாருடைய காலத்திலையும் இந்த காற்றை அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்தாக காவிர்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக ஆக்கினான் நபிசல்லா அலிசன் அவர்கள் சொல்வார்கள் காலை நேரத்தில் வீசுகின்ற அந்த கிழக்கு திசை காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் கிழக்கு திசையிலிருந்து வீசுகிற அந்த காற்று இருக்கிறது அந்த காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானாருடைய காலத்திலே நடந்த ஒரு யுத்தம் அகல் யுத்தம் என்று சொல்வார்கள் மதியனாவை சுற்றி பெரிய பெரிய குழிகள் தோண்டப்பட்ட ஒரு யுத்தம் தான் அகல் யுத்தம் எதிரி ஐந்தாம் ஆண்டு நடந்தது ஒரு மாத காலம் எதிரிகள் மதீனாவை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தாண்டி வர முடியாதவாறு மதீனாவை சுற்றி அகல் தோண்டப்பட்டிருந்தது ஒரு மாத காலம் சின்ன சின்ன மோதல்கள் இரண்டு தரப்பிலும் சின்ன சின்ன காயங்கள் நடக்கிறது யுத்தமும் இல்லாம முஸ்லிம்களுக்கும் மிக சிரமமாகிக் கொண்டே இருக்கிறது எல்லாரும் பசியோட கஷ்டத்தோட அந்த அகல் போர்ல தான் பெருமனார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பசியின் காரணமாக தன்னுடைய வயிற்றுல ரெண்டு கல் கட்டியிருந்தாங்க சகாபாக்கள் வந்து தான் நாங்க பசியில எங்க வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறோம்னு காட்டின போது பெருமானாரும் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டினாங்க நீங்க ஒரு கல்ல கட்டுறீங்க நான் ரெண்டு கல் கட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிகுந்த சிரமத்துல இருக்கிறாங்க இந்த காப்பிர்கள் போறதாகவும் இல்லை நாட்கள் கடந்து கொண்டே இருக்குது ஒரு மாசம் ஆகுது அல்லாஹலா ஒரு நாள் இரவு நேரத்துல அலைஹிம் ரீஹன் ஓ ஜுனூதல்லம் தரவுஹா அல்லாஹ் நபிக்கு சொல்றாங்க மூமின்களை பார்த்து இந்த காபிர்கள் மீது அல்லாஹ் காட்டை அனுப்பினான் நீங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாத படைகளையும் அல்லாஹ் அனுப்பினான் ஒரு காற்று அனுப்பினான் அந்த காற்றானது எதிரிகளுடைய கூடாரங்கள் அவர்கள் வைத்திருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிந்து விட்டது சிதறி சின்னாபின்னமா ஓடி போயிட்டாங்க இது பெருமானாருடைய காலத்திலே நடந்தது அருமையானவர்களே அல்லாவுடைய புறத்திலிருந்து வேதனையாக வரக்கூடிய காற்று இருக்கிறது மிக பயங்கரமானது இந்த சமீபத்தில் வீசி இந்த புயல் காற்றை பற்றி அந்த பகுதியிலே வாழ்ந்த பல சகோதரர்கள்ட்ட நாம கேட்டது அதெல்லாம் சொன்னாங்க எவ்வளவு கடுமையா இருந்துச்சுன்னு சொன்னா பெரிய பெரிய இரும்பு கம்பங்கள் அசைக்க முடியாத இரும்பு கம்பங்கள் அவைகள் எல்லாம் அதை ஒரு ரெண்டு மூணு தடவை நாம முறுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தூக்கி வீசிருச்சு பெரும் பெரும் டவர்கள் எல்லாம் என்னங்க சின்ன பின்னமாக சரிந்து விட்டது இன்னொரு சகோதரர் சொன்னாங்க வீட்டில் நாங்கள் இரவு நேரத்தில் இருக்கிறோம் எங்க வீடு ஆட்டம் காணுகிறது எங்கே அது அப்படியே அஸ்திவாரத்தோடு அப்படியே பறந்து விடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு அவ்வளவு கடுமையானது இந்த சேதத்தை அங்கு ஏற்பட்ட அந்த பயங்கர விளைவுகள் இந்த பயிரினால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஊடகங்கள் முழுசா காட்டலாதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அவங்க காட்டுறாங்க அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட நீங்க கேட்காம அதனுடைய பாதிப்பை விளக்க முடியாது அவ்வளவு பயங்கரமான ஒரு பாதிப்பு அதான் சொல்ற இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் வீசி இருந்தால் அல்லாஹ் குரான்ல சொல்வது போல அது மனிதர்களையும் சேர்ந்து சாய்த்திருக்கும் அதனாலதான் வெளியில் இருந்த ஆடுகள் மாடுகள் என்னங்க விலங்குகள் நிறைய இறந்து போயிருக்கிறது இன்னும் பல ஆயிரம் ஆடுகள் எனக்கு தண்ணீருக்குள் செத்து மிதந்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க ஆஹ் திருக்குறான் இந்த காற்றை நமக்கு அழகா படம் பிடிச்சு காட்டுது இன்றைக்கு வேண்டுமானால் நம்ம வீடியோல பார்க்கலாம் அதை பார்க்கலாம் பல காட்சிகளை திருக்குறான் மிக அற்புதமாக இந்த காற்றை வர்ணிக்குது அல்லாஹ் இதை தண்டனையாக மாற்ற நினைத்தான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் என்று குரான் சொல்கிறது எனவே அருமையானவர்களே இந்த புயலின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன இது போன்ற தருணங்கள் அறிகுறிகள் வந்தாலே அல்லாட்ட மீளணும் காற்று தானே வீசுது நம்ம அப்படிதானே இருக்கிறோம் காற்று தானே வீசுது யாராவது ஏதாவது ஒரு துவா என்னைக்காவது ஓதி இருக்குமா யோசிச்சு பாருங்க ரோட்ல அரட்டடிச்சு நிக்கிறீங்க காசு காற்று வீசுது யாருடைய உள்ளத்திலாவது பயம் வருதா இந்த காற்று எங்க அதாபா இருக்குமோ நமக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க பாவம் செஞ்சுக்கிட்டு என்ன தைரியம் நமக்கு அல்லாவுடைய தூதர் பயப்படுறாங்க இந்த காத்துல அதாபு இருக்குமோன்னு சொல்லி நபியை விட நமக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கு அல்லாவுடைய விஷயத்துல அருமையானவர்களே காற்று தருகிற பாடம் என்ன இனிமேல் இது போன்ற காற்றை கண்டால் உடனே அல்லாட்ட கெஞ்சரி அல்லாஹ் எங்கள் பாவத்தால் எங்களை அழித்து விடாது இந்த காற்றை ரஹ்மத்தாக ஆக்கி நாட்டகரமானதாக ஆக்கி விடாது அதுதான் நாம் செய்ய வேண்டிய படிப்பினையாக இருக்கு இது போன்ற இந்த தண்டனைகள் இருக்கிறது இது ஈமான் கொள்ளாத மக்களுக்கு தண்டனை முஸ்லிம்களுக்கு அது ரஹமத்தாகவும் இருக்கலாம் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது ஏன் அல்லா இப்படிப்பட்ட புயல் காற்றுகளை அனுப்புறான் ரப்புடைய ஒவ்வொரு செயலும் ஞானம் மிக்கது அவன் ஹக்கீமாக இருக்கிறான் ஞானமுடையவனாக இருக்கிறான் அவனுடைய எல்லா செயலிலும் ஞானம் இருக்கத்தான் செய்யும் இது மூமின்களுக்கு ரகமத்தாகவும் இருக்கலாம் உலகத்துல பாவங்கள் நடக்கிற போது நல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் இது அல்லாவுடைய நீதி நல்லவங்களுக்கும் சேர்த்து தான் அல்லாவுடைய தண்டனை வரும் இதெல்லாம இந்த காலத்துல முஸ்லிம்களும் நிறைய பாவம் செய்யறோம் நம்ம அந்த முஸ்லிம்கள் குறிப்பா சொல்லக்கூடாது அவங்க பாவம் செஞ்சாங்க அதனாலதான் வந்துருச்சு இப்படி சொல்றது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு இப்படி சொல்றது தற்பெருமையினுடைய வெளிப்பாடு சில பேர் அப்படியும் சொல்றாங்க ஆமா அவங்களாம் பாவிகள் நாங்கள்லாம் நல்லவர்கள் எல்லாருமே பாவம் செய்யறோம் எல்லா நாடுகிற நேரத்துல யாரை தண்டிக்கணுமோ தண்டிக்கிறான் மொத்தத்துல இன்னைக்கு முஸ்லிமானவர்களிடத்திலையும் பாவங்கள் அதிகமா இருக்குது எவ்வளவு எடுத்து சொல்லப்பட்டாலும் வட்டியிலிருந்து தௌபா செய்யறது இல்லை அந்த வட்டிங்கிற முசீபத்து எல்லா பகுதியிலையும் நம்ம ஊர்ல மாத்திரம் அல்ல இங்க வட்டிங்கிறது முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா ஊர்லயும் பழுகி பழுகி போச்சு வாலிப பசங்கள்கிட்ட வாலிபர்களிடத்துல கஞ்சா போதை பொருளுக்கு அடிமையாகிறது மிகுதி ஆகி போச்சு நிறைய அந்த பகுதிகளில் கஞ்சாவுடைய பழக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது அது முஸ்லிம் ஊர்கள்ல அண்மை காலங்கள்ல ரொம்ப அதிகமாகி கொண்டிருக்கிறது இது போன்ற பாவங்களும் ஒரு பெரிய காரணம் எனவே நமக்கு ஒரு படிப்பினை வேண்டும் எச்சரிக்க வேண்டும் இது போன்ற நேரங்களில் நாம் அல்லாட்ட தோபா செய்யணும் மூன்றாவது என்ன இந்த பாதிப்புக்குள்ளான மக்கள் அதில் நிறைய முஸ்லிம்களும் இருக்கிறாங்க முஸ்லிம் ஊர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு பழமை போல ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் முஸ்லிம்களை இதுலையும் புறக்கணிக்கிறாங்க முஸ்லிம்கள் இதையும் புறக்கணிக்கப்படுறாங்க முஸ்லிம்கள் வாழுகிற ஊர்கள் அங்கு ஏற்பட்ட சேதங்களை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவும் இல்லை அரசாங்கத்துக்கு தகவலும் தெரிவிக்கவும் இல்லை இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும் சக முஸ்லிம்களாக நாம் எப்படி இருக்கணும் நமக்கு எப்பவுமே அந்த ஒரு உணர்வு வர்றதே கிடையாது அந்த புயல்ல பாதிக்கப்பட்டு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க நாம தடப்புடலாம் பிரியாணி சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அதுல எந்த குறையும் இருக்காது எந்த குறையும் நம்ம வைக்கவும் மாட்டோம் உமர் ரபி இல்லாமுடைய காலத்துல ஒரு பெரிய வரலாறு காணாத பஞ்சம் ஏற்பட்டுச்சு அந்த கடுமையான பஞ்ச காலத்துல உமர் ரதி அவர்கள் மக்களுடைய கஷ்டம் தீருகிற வரை இறைச்சி உண்ண மாட்டேன் என்று இருந்தாங்க உறுதியாக இறைச்சி சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அவனுடைய வயிறு அவ்வப்போது என்ன செய்யும் ஆசைப்படும் அவங்களுடைய வயிற்று ஏதாவது ஒன்று கேட்கும் இந்த வயிற்றுக்கு சொல்லுவாங்க உன்னை கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க இந்த மக்களுடைய கஷ்டம் தீராம நான் ஒரு நாள் கூட இறக்கி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க உமர் உதயத்தான் அவர்கள் அவங்க தான் ஹலீஃபா அமீர் மொமினின் உலகமே அவங்களுடைய ஆட்சியை விரும்பிச்சுட்டுன்னா சும்மா கிடையாது அந்த கஷ்டத்துல தானே இறங்கி வந்து சமைச்சாங்க இப்போ நம்ம முதல்வர்கள் எல்லாம் ஹெலிகாப்டர்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போய் இறங்கிறாங்க உமரதி அவர்கள் ஆமர் ரமாதா என்று சொல்லப்படுகின்ற அந்த பஞ்ச காலத்துல மக்களுடைய கஷ்டத்தை அவர்கள் ஏற்று மக்களுக்கு அவங்க சமைச்சு கொடுத்தாங்க அவங்க சோறு ஆக்கி போட்டாங்க ரதியல்லான் அவர்கள் அந்த வரலாறு படிக்க வேண்டிய வரலாறு எவ்வளவு அற்புதமான ஒரு சேவையை உமர் அவர்கள் செஞ்சாங்க பஞ்ச நாளுக்கு நாள் அதிகமாகுது ஹலீஃபா அவர்கள் அல்லாட்ட கெஞ்சுறாங்க மக்கள் எல்லாம் கூட்டி வைக்கிறாங்க பெருமானா செல்லுல்லா அலிசனுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு பெருமனா செல்லல்லா அலிசனுடைய பெரிய தந்தை அப்பாச முன்னால் நிறுத்தி கொண்டு அதற்கு துமரு துவா செய்யறாங்க எல்லாம் பஞ்சம் தலைவிரித்து அடைகிறது பஞ்சம் தலைவிரித்து அடைகிறது முகமது சல்லா அலி இஸ்லாமுடைய உம்மத்தை என் கரத்தால் நீ கொண்டு விடாத என்னுடைய ஆட்சியில என்னுடைய இந்த ஹிலாபத்துடைய காலத்துல முகமதுடைய உம்மத்தினர் கொல்லப்படக்கூடாது பசி பஞ்சத்தினால அதனால உன்னுடைய நபி இருந்தவரை அவர்களை கொண்டு பிரார்த்தித்தோம் எங்களுக்கு நீ மலையை கொடுத்தாய் இதை உன்னுடைய நபியினுடைய பெரிய தந்தை அவர்களுடைய பொருட்டால் கேட்கிறோம் எங்களுக்கு மலையை கொடு என்று துவா செய்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் மலையை கொடுத்தான் ஓரளவுக்கு அந்த பஞ்சமும் வறட்சி நீங்கியது இது ஹசரத் உமருடைய வரலாறு அப்போ அவ்வளவு கஷ்டத்துல மக்கள் இருந்த காலத்துல கலீஃபா ஒரு இறைச்சி கூட சாப்பிடல இப்போ நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க நாம் ஒவ்வொரு பயான்லையும் இந்த அஜத்தில் தான் சொல்வார் கல்யாணத்தில் ஆடம்பரமாக சாப்பிட்றீங்க வகை வகையாக உணவு சாப்பிட்டு தான் வயிற்று பூரா கெடுத்து வச்சிருக்கிறோம் பெருமனார் செலவு ஆலோசனை சொல்லுவாங்க மனிதன் நிரப்புகிற பாத்திரங்கள்ல ஆக கெட்ட பாத்திரம் இந்த வயிறு தான் அன்றைக்கு மக்கள் ஒரு வகை உணவு தான் சாப்பிட்டாங்க ஏதாவது ஒன்று தான் ரொட்டினா ரொட்டி தான் இறைச்சினா இறைச்சி தான் இன்னைக்கு நாம மூணு வேலையும் எத்தனை வகையான உணவு சாப்பிட்றோம்னு யோசிச்சு பாருங்க இப்ப அந்த பாத்திரம் வயிறுங்கிற பாத்திரம் எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நபி சொன்னாங்க இந்த பாத்திரம் தான் கெட்டது இந்த துயரத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்துல கூட நாம என்ன சில ருசியான உணவை கொஞ்சம் கூட மனசுல வருத்தம் இல்லாம ஈவிரக்கம் இல்லாம சாப்பிடுறோம் இந்த திருமணத்துக்கு கொட்டுகின்ற இந்த சாப்பாட்டுக்கு கொட்டுகின்ற இந்த செலவை அந்த மக்களுக்கு நாம செலவழிக்கலாம் இந்த சாப்பாடை அங்க போய் ஆக்கி அந்த மக்களோட உட்கார்ந்து சாப்பிடலாம் எவ்வளவு அந்த மக்கள் சந்தோஷப்படுவாங்க அது இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லீம் அல்லாத மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு காரணமாகும் இங்க நாம சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம் யாரும் சாப்பிடாதவர்கள் அல்ல ஒரு நேரம் சாப்பாட்டை நிறுத்துங்க இந்த சாப்பாடை அங்க போய் ஆக்கி போடுங்க அங்க உணவுக்கு வழி இல்லாத எத்தனையோ கிராமங்கள் அதவே அந்த ஊர்களுக்குள் செல்ல முடியாத அளவுக்கு பாதிப்புக்குள்ளான கிராமங்கள் ஒருவேளை சாப்பாட்டை அங்கே போய் ஆக்கி போடுங்க அந்த மக்களுடைய உள்ளத்தை எல்லாம் எந்த அளவுக்கு மாற்றுவான் ஏன்னா இப்போதும் கூட நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள் நம்மவர்கள் தான் நம்மவர்கள் தான் நிறைய சேவை செய்கிறாங்க பழமை போல மீடியாக்கள் ஊடகங்கள் அதை மறைக்க தான் செய்யும் நாம் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது அவர்கள் கண்டிப்பாக தியாமத்து நாள் வரை இந்த ஊடகங்கள் இந்த பார்ப்பனிய யூத ஊடகங்கள் முஸ்லிம்களுடைய சேவை காட்டவே மாட்டாங்க நம்ம புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் இதெல்லாம் வரணும்னு சொன்னால் நம்ம கையில் ஊடகம் இருந்தால் மட்டும்தான் முடியும் அது வரைக்கும் இது சாத்தியமே இல்லை ஏதோ அவ்வப்போது ஒன்று ரெண்டை வெளிப்படுத்துவாங்க போனா போகுதுன்னு சொல்லி ஒரு விவாதத்தில் கூட ஒரு சகோதரர் அழகான முறையில் பேசியிருக்கிறார் முஸ்லிம்களுடைய சேவைகள் முஸ்லிம் இளைஞர்கள் ஆற்றி வரக்கூடிய தொண்டுகள் இதையெல்லாம் ஊடகங்கள் மறைக்கிறீங்க எவனாவது ஒரு நடிகன் பணம் தருவதாக அறிவிச்சிருந்தா அந்த அறிவிப்பு பெருசா போடுறீங்கன்னு ஆதங்கப்படுற அவன் கொடுக்க இல்லை இவங்க பூரா அறிவிக்கிறது தான் இந்த இவ்வளவு தர்றேன் அவ்வளவு தர்றேன்னு அறிவிக்கிறான்னு இவன் எவனுமே பணத்தை கொடுத்ததா சரித்திரமே கிடையாது பணத்தை கொடுத்ததா சரித்திரமே இல்லைன்னா பொய் சொல்லலை ரெண்டாயிரத்தி நாலுல கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூட சிறுவர்களுடைய பள்ளிக்கூடத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அந்த நேரத்தில் பல பிரமுகர்கள் எல்லாம் நாங்கள் அதுக்கு இத்தனை லட்சம் தர்றோம் அவ்வளோ குறைன்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த தீ விபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அந்த தீ விபத்தின் போது ஒரு நடிகருடைய பேரை சொல்லி அவங்கெல்லாம் எல்லாம் இவ்வளவு தருவதாக சொல்லியிருந்தாங்க இன்று வரைக்கும் அவர்களுடைய எந்த உதவியும் எங்களை வந்து சேரவில்லை அப்ப அந்த அறிவிக்கிறவங்களுடைய செய்தியெல்லாம் போடுவாங்களே தவிர களத்துல நின்று பணியாற்றுகிற முஸ்லிம்களுடைய சேவையை போடவே மாட்டாங்க இருந்தாலும் நம்ம அல்லாவுக்காக செய்யறோம் அல்லாவுக்காக நம்ம செய்யறேன் அந்த மக்கள் இவ பசியில இருக்கிறாங்க ஒரு பசித்த மனிதனுக்கு உணவளிக்கலன்னா நாளை அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான் நான் பசியோட வந்தேன் எனக்கு நீ உணவளிக்கலன்னு நல்லா சொல்லுவான் உனக்கு ஏது பசின்னு அடியான் கேட்பான் என் அடியான் பசித்திருந்தான் அவனுக்கு உணவளித்திருந்தா அங்கே என்னை கண்டிருக்கலாம் என்று அந்த மக்கள் இப்ப தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்க குடி தண்ணீர் இல்லை அந்த மக்களுக்கு நாம் குடி தண்ணீர் கொடுக்கணும் அந்த இடத்துல அல்லாவுடைய உதவியை பார்க்கலாம் அந்த குடி தண்ணீரை நாம கொடுக்கலன்னு சொன்னா அல்லா நாளை நம்மிடத்துல கேட்பான் நான் உனக்கு உன்னிடத்துல குடிக்க தண்ணீர் கேட்டேன் நீ தரலன்னு சொல்லி அடியான் அல்லாட்ட கேட்பான் உனக்கு எப்படி தாகம் எடுக்கும் என்று என் அடியான் தாகத்தோடு தண்ணீர் கேட்டான் நீ அவனுக்கு உதவி செய்திருந்தால் அங்கே என்னை கண்டிருக்கலாம் என்று சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஹதீஸ் இது பசித்த மக்களுக்கு உணவளிக்கிற இடத்துல அல்லாவை பார்க்கலாம் தாகித்திருக்கிற மக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் விதமாக தண்ணீர் சேவை செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் பார்க்கலாம் அருமையானவர்களே இந்த சேவை தான் இந்த இடத்துல ரொம்ப தேவை பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல இங்க மனிதநேயம் தான் முக்கியம் அல்லாஹ் திருமலையில சொல்லுவான் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் தடுப்பது கிடையாது இஸ்லாத்தை ஏற்காத மக்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை அல்லாஹ் தடுப்பதில்லை உபகாரம் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் திருமுறையில சொல்லுவான் அது போல இந்த நேரத்துல நாம் முஸ்லிம்களாகிய நாமும் அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை கிராமங்களுக்கும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்திருக்கிறான் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல பல திருமணங்கள் முடிவாயிருக்கலாம் பல பெரிய இடத்து திருமணங்கள் நடுத்தர வர்க்க மக்களுடைய திருமணங்கள் குடும்பத்தினுடைய திருமணங்கள் முடிவாயிருக்கலாம் நான் அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பணியோட கேட்டுக்கொள்றேன் உங்க திருமணத்துக்கு நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க எவ்வளவு செலவு செய்யணும்னு சொல்லி நீங்க சாப்பாடு போட்டு செலவு செய்யறதுல அஞ்சு பைசா அல்லாட்ட நன்மை இல்லை நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் ஒவ்வொரு காசுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும் வீண்மறையும் ஆகிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும் நீங்க போட்டிருக்கிற அந்த செலவுல ஒரு குறைஞ்சது ஒரு பாதி பணத்தை இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் ஏன்னா அவங்களுடைய பாதிப்பு சாதாரணமானதல்ல அதிலிருந்து அவங்க மீள்வதற்கு பல வருஷங்கள் ஆகும் அவ்வளவு பெரிய பாதிப்பு பல லட்சக்கணக்கான ஹெக்டேர்கள் விவசாய நிலங்கள் பாதிப்புக்குள்ளாயிடுச்சு அதை சரி செஞ்சு மீட்டு கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமானது இல்லை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற பாதிப்பே பயங்கரமானது நீங்க அந்த அறிக்கையில பாருங்க இங்க நான் அதை வாசிக்க முடியாது அரசாங்கம் அறிவிச்சிருப்பது சொல்றாங்க அரசாங்கம் அறிவித்ததை விட பல மடங்கு பாதிப்பு அதிகம் எனவே அருமையானவர்களே முஸ்லிம்கள் என்று சொன்னா உள்ளத்துல இறக்கம் இருக்கணும் ரஹ்மான் இறக்க குணமுடையவர்களுக்கு தான் அல்லாஹ் இறக்கம் காட்டுவான் பூமியில் உள்ள மக்கள் மீது இறக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இறக்கம் காட்டுவான் எனவே நல்ல சந்தர்ப்பம் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிற அழகான சந்தர்ப்பம் முஸ்லிம்களாகிய நாங்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் கருணையோடு உதவுவோம் என்று சொல்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு எனவே நம்முடைய சகோதரர்களுக்கும் உதவி செய்வோம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் உதவி செய்வோம் நம்முடைய செல்வங்களை வீணாக தீன்மறையங்களில் ஈடுபடுத்தாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பெருமனார் செல்லல்லா ஆலேசன் அவர்கள் இது போன்ற பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு உதவி செய்வது ஆர்வம் மூட்டினாங்க அல்லாவுடைய இந்த தண்டனைகள் சோதனைகள் வராமல் அல்லாவிடம் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் அவங்க அல்லாட்ட கெஞ்சனும் இந்த பாதிப்பை கண்டு நம்ம அல்லாவுடைய விதியிலிருந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது எல்லாருடைய காலம் நபிமார்கள் காலத்திலையும் இது மாதிரி சோதனைகள் வந்திருக்குது சஹாபாக்கள் காலத்திலையும் வந்திருக்குது ஹிஜ்ரி பதினாறாம் ஆண்டு சிரியா தேசத்துல சிரியாவில் மிகப்பெரிய காலரா நோய் ஏற்பட்டது வரலாறு காணாத காலரா நோய் அந்த காலரா நோயில தான் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மூத்தா போனாங்க ஜபல் அவங்க குடும்பமே மூத்தா போச்சு காலரா நோயில அவங்க கண் முன்னால மகன்கள் மூத்தானாங்க கொஞ்சமும் அருந்தல எல்லாம் உன்னுடைய பொருத்தம் இந்த காலராவுல வியாதி இந்த நோயில நாங்க மரணிக்கிறோம் இருந்தா அதுக்கு நாங்க தயாருன்னு சொன்னாங்க அப்ப அவங்க அந்த நேரத்துல நம்பிக்கையில செல்ல அதுல அவர்களும் மௌத்தானாங்க அவ்வளவு பெரிய காலனா நோய் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் இருந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் வரலாற்றுல எல்லா நபிமார்கள் சாலிகங்கள் எல்லாருடைய காலத்திலையும் வர்றதுதான் முஸ்லீம்களுக்கு அது ரஹமத்தாது தானே தவிர அதான் வரல இந்த உலகத்துல இந்த கஷ்டத்தை எல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுப்பான் நாளை மறுமையில முஸ்லீம்களுக்கு எல்லாம் நரகத்தை கொடுக்க மாட்டான் இந்த உலகத்துல இந்த மாதிரியான சோதனைகள் நமக்கு ரஹமத் அது ஈமான் கொள்ளாத மக்களுக்கு தான் அது தண்டனை எனவே பாதிக்கப்பட்ட அந்த முஸ்லிம் சகோதரர்கள் எந்த வகையிலும் அல்லாவுடைய அருள் மீது அவர்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் நம்ம ஊர்ல இருந்தும் கூட என்ன செய்யணும்னு சொன்னா வாய்ப்புள்ளவர்கள் அந்த பகுதியில் உள்ள மக்களை போய் பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வது ஒரு சுண்ணத்து ஆறுதல் சொல்வது ஒரு சுண்ணத்து எங்கெல்லாமோ போறோம் வெட்டியா நம்ம என்ன செய்யறோம் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறோம் அந்த மக்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்க யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் உதவிகள் செய்ய முடியுமோ அந்த வகையில உதவி செய்யுங்கள் பெருமனார் செல்லா அவர்கள் சொல்வார்கள் ஒரு கஷ்டப்படுகிற மனிதனுக்கு ஆறுதல் ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு சொல்ல முடிந்தால் அதையாவது செய்யுங்கள் என்று ரசூல் செல்லா அவர்கள் சொல்வார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் செல்ல தாரா தன்னுடைய இந்த தண்டனைகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக இது போன்ற சந்தர்ப்பங்களிலே ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த அந்த நல்ல நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய தொகுப்பியத்தை அல்லாஹ் தந்தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين